திரு கச்சி ஏகம்பம் திருநாவுக்கரசு நாயனாரின் இருநூற்றி இருபத்தி மூன்றாவது திருப்பதிகம் இது திருச்சிதம்பரம் பண்டு செய்த பழவினையின் பயன் கண்டும் கண்டும் கழித்தி காணெஞ்சமே பண்டு செய்த பழவினையின் பயன் கண்டும் கண்டும் களித்திகான் நெஞ்சமே களித்திகான் நெஞ்சமே களித்திகான் நெஞ்சமே வண்டூலாமனர் செஞ்சடை கம்பன் வண்டூலாமனர் செஞ்சடை கம்பன் செஞ்சடை கம்பன் தொண்டனாய் தீரியாய் துயர் தீரவே பண்டுலாமலர் செஞ்சடை கம்பன் தொண்டனாய் தீரியாய் துயர் தீரவே துயர் தீரவே துயர் தீரவே துயர் தீரவே துயர் தீரவே துயர் தீரவே நச்சி நாளும் நயந்து அடியார் தொழ நச்சி நாளும் நயந்து அடியார் தொழ அடியார் தொழ இச்சையால் உமை நங்கை வழிபட இச்சையால் உமை நங்கை வழிபட கொச்சையார் குறுகார் செறி தீம்பொழு கச்சியே கம்பமே கச்சி ஏகம்பமே கை தொழுமினே ஏகம்பமே கை தொழுமீனே கை தொழுமீனே ஊனில் ஆவி இயங்கி உலகெல்லாம் ஊனில் ஆவி இயங்கி உலகெல்லாம் தான் உலாவிய தன்மையராகிலும் ஆ வான்குலாவிய பாணி பிறங்க பெங்காலில் ஆடுவர் கச்சி ஏகம்பரே கச்சி ஏகம்பரே கச்சி ஏகம்பரே வான் உலாவிய பாணி பிறங்க பெங்காலில் ஆடுவர் கச்சி ஏகம்பரே கச்சி ஏகம்பரே இமயா முக்கண்ணர் என் நெஞ்சத்து உள்ளவர் என்மயா முக்கண்ணர் என் நெஞ்சத்து உள்ளவர் என் நெஞ்சத்து உள்ளவர் தம்மை யாரும் அறிவொன்னா தகைமையர் தம்மையாரும் அறிவொன்னா தகைமையர் இமையோர் ஏத்த இருந்தவன் ஏகம்பன் நம்மை ஆளும் அவனை நம்மையாளும் அவனை தொழுமின்களே தொழுமின்களே ஏகம்பல் இமயா முக்கண்ணரு ஏகம்பல் என் நெஞ்சத்து உள்ளவர் ஏகம்பல் தம்மை யாரும் அறிவொன்னா அத்தகைமையர் ஏகம்பல் இமையோர் ஏத்த இருந்தவன் இமையோர் ஏத்த இருந்தவன் ஏகம்பன் நம்மையாளும் அவனை தொழுமின்களே நம்மையாளும் அவனை தொழுமின்களே நன அனன மருந்தினோடு நல் சுற்றமும் மக்களும் மருந்தினோடு நல் சுற்றமும் மக்களும் பொருந்தி நின்று எனக்காய புண்ணியல் மருந்தினோடு நல் சுற்றமும் மக்களும் பொருந்தி நின்று எனக்காய புண்ணியன் எனக்காய புண்ணியன் கண்டாய புண்ணியன் கருந்தடம் கண்ணினாள் உமை கைதொட கருந்தடம் கண்ணினாள் உமை கைதொட இருந்தவன் கச்சியே கம்பச்சந்தையே கருந்தடம் கண்ணினாள் உமை கைதொட இருந்தவன் கச்சி ஏகம்பத்து எந்த எந்த ஏகமத்து எந்த பொருளினோடு நல் சுற்றமும் பொருடினோடு நல் சுற்றமும் பற்று இலக்கு அருளும் நன்மை தந்து ஆய அரும்போருள் பொருளினோடு நல் சுற்றமும் பற்று இலர்க்கு அருளும் நன்மை தந்து ஆய அரும்பொருள் ஆனா சுள்கொள் செஞ்சடையான் சுள்கொள் செஞ்சடையான் கச்சியே கம்பம் இருள் கெடச் சென்று கைதொழுது எத்துமே கச்சி ஏகம்பம் இருள் கெடச் சென்று கைதொழுது ஏத்துமே கச்சியே கம்பம் இருள் கெடச் சென்று கை தொழுது ஏத்துமே கை தொழுது ஏத்துமே மூக்கு வாய் செவி கண் உடலாகி வந்து ஆக்கும் ஐவரம் ஆப்பை அவிழ்த்து முக்கு வாய் செவி கண் உடலாகி வந்து ஆக்கும் ஐவரம் ஆப்பை அவிழ்த்து ஆப்பை அவிழ்த்து அருள் நோக்குவான் அருள் நோக்குவான் நம்மை நோய் வினை வாராமே காக்கும் நாயகன் கச்சியே கம்பனே கச்சியே கம்பனே நோக்குவான் நம்மை நோய்வினை வாராமே காக்கும் நாயகன் கச்சியே கம்பனே கச்சியே கம்பனே பண்ணில் ஓசை பழத்தினில் இன் சுவை பெண்ணொடு ஆனன்று பேதற்கு அறியவன் வண்ணமில்லி வடிவிவேராயவன் கண்ணில் உண்மணி கச்சியே கம்பனே கச்சியே கம்பனே கச்சி ஏகம்பனே பண்ணில் ஓசை கச்சி ஏகம்பனே பழத்தில் சுவை கச்சி ஏகம்பனே பெண்ணோடு ஆனன்று பேதற்கு அறியவன் கச்சி ஏகம்பனே வண்ணமில்லி வடிவு வேறாயவன் கண்ணில் உண்மணி கச்சி ஏகம்பனே திருவிநாயகன் செம்மலர் மேல் அயன் வெறுவ நீண்ட விளங்கு ஒளிச்சோதியான் ஆன திருவிநாயகன் செம்மலர் மேலயன் வெறுவ நீண்ட விளங்கொழிச் சோதியான் ஒருவனாய் உணர்வாய் உணர்வல்லதோர் கருவுள் நாயகன் கச்சி ஏகம்பனே கச்சி ஏகம்பனே ஒருவனாய் உணர்வாய் உணர்வல்லதோர் கருவுள் நாயகன் கச்சி ஏகம்பனே ஹரின இடுகு நுண்ணிடை ஏந்து இளமென் முலை வடிவின் மாதர் திறம்மனும் வையன்மில் பொடிகொள் மேனியல் பூம்பொழில் கட்சியுள் அடிகள் எம்மை அருண் துயர் தீர்ப்பரே அருண் துயர் தீர்ப்பரே இலங்கை வேந்தன் இராவணன் சென்று தன் விலங்கலை எடுக்க விரல் ஊன்றலும் கலங்க கட்சி ஏகம்பவோ என்றாலும் கலங்கி கட்சி ஏகம்பவோ என்றாலும் நலங்குள் செலவழித்தான் எங்கள் நாதனே கலங்கி கட்சி ஏகம்பவோ என்றாலும் நலங்குள் செலவழித்தான் எங்கள் நாதனே